நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாலையில் அத்திகாவுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் எதிரியார்களே பெரியார்களே சகோதரர்களே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவியிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்களை என்று தவிர்ந்து வாழுமாறும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிந்து வாழுமாறும் முதல் எனக்கும் உங்களுக்கும் அக்வாவை கொண்டு வசதிக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே மனிதர்கள் மாணிக்கம் மனித நேயத்தின் இருப்பிடம் ராஜில் மதீனா சயீதுல் முசலீம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் பிறந்த மரணமடைந்த ரபியுல் அவள் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர் சுருதாய் சொல்லலாக அழிந்து சென்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் எல்லாத்தால கண்ணியப்படுத்தியது போன்றும் சிறப்பாக்கியது போன்றும் அவனது படைப்புகளில் அவன் வேறு யாரையும் சிறப்பாக்கவும் இல்லை கண்ணியப்படுத்தவும் இல்லை எந்த அளவுக்கு நபியவர்களுடைய நபி அவர்களுடைய வருகைய எங்களுக்கு அல்லாஹால அனுப்பி வைத்தத மூமிங்களுக்கு செய்த உபகாரம் என்று அல்லா சொல்றோம் நபி அல்லாஹத்தால அல்லாஹால அனுப்பி வைத்தது மூமிங்களுக்கு செய்த உபகாரம் என்று சொல்றோம் அப்போது மண் அல்லாஹு அல்லது மூமினி இதுதான் ரசூலம் அல்லாஹு விசுவாசிகளுக்கு மூமிங்களுக்கு பெரியது உபகாரம் செய்துட்டான் அது என்ன உபகாரம் அந்த ரசூல அந்த தூதுவரை அவர்கள் என்ன அனுப்பிய பொழுதுன்னு சொல்றோம் ரவி அவர்களுடைய வயசின் மீது வாழ்நாள் மீது அல்லாஹால சத்தியம் பண்ணிக்கிறோம் நபி அவருடைய வயசை வாழ்நாளை தவிர வேற யார வயசுலையும் அல்லா சத்தியம் பண்ணினதில்லை ஒரு நாள் அல்லா சொன்னான் இன்னகும் லத்தி சக்கரத்தையும் மகும் நபியோட வயசின் மீது நான் சத்தியம் பண்றேன் உன வாழ்நாள் மீது நான் சத்தியம் பண்றேன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை அல்லா தொடர்ந்து விளங்கப்படுத்துறார் இன்னொரு இடத்துல நபி அவர்களையும் மக்கா முக்கர்ணமாவை இணைத்து அல்லாஹால சத்தியம் பண்றான் நபியை நாயகமே இந்த மக்கா மண்ணில நீங்க தங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்கா மண்ணின் மீது அல்லாவாகிய நான் சத்தியம் பண்றேன்னு சொல்றேன் பலன் நபி அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அவனுடைய ரெண்டு திருநாமங்கள் ரெண்டு திருநாமங்களை சூட்டியிருக்கிறான் அல்லாஹாலாவுடைய முக்கியமான திருநாமங்கள்ல ஒன்று ரவுபுர் ரஹீம் அவன் இறக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் இந்த அல்லாஹ் பின்னாசி ரவுபுர் ரஹீம் அல்லாஹால ரவுபாக இருக்கிறான் இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் ரஹீமாக இருக்கிறான் கருணை உள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹால கணக்கு சூட்டி இருக்கக்கூடிய அந்த ரவூப் ரஹீம் என்ற அந்த பெயரை நபியவர்களை பார்த்து சொல்றோம் அவர் எப்படிப்பட்டவர் மூமியருடைய விஷயத்துல ரவுஃபாக இருக்கிறார் ரஹீமாக இருக்கிறார் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் கருணை உள்ளவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் நபிசல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹத்தால் அருளாக அனுப்பியிருக்கிறார் இந்த குரான்ல விளங்கப்படுத்தார் நம்ம அரசாக்க இல்ல ரஹ்மத்தல்லில் ஆலமி நபி நாயகமே அகிலத்தார்களுக்கெல்லாம் அருட்படையாக அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹத்தால முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்பு அவனுக்கு ரப்பின்னார் அவனால் அனுப்பப்பட்ட செல்லல்லாஹு மனித சமுதாயத்துக்கு உலகத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி ஆலமுல் அருவாகில வைத்து நபிமார்களுக்கு அல்லா உடம்படிக்கை செய்தார் நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்படி ஒரு நபி வந்தா நீங்க எல்லாரும் அந்த நபியை ஈமான் கொள்ளணும் அந்த நபிக்கு நுசுரத்தாக அந்த நபிக்கு உதவியாக இருக்கணும் என்று சொல்லி நபிமார்களிடத்துல ஒப்பந்தம் செய்தார் இது பரிசுத்தமான குரான் அல்லா விளங்கப்படுத்துறார் وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم அல்லா சொன்னா ரசூல்மார்களை நபிமார்களை பார்த்து உங்களுக்கு நான் வேதங்களை தாரேன் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய நாணங்களை தாரேன் இந்த நிலைமையில சும்மஜாக்கும் ரசூலுன் முசத்தியமாக்கும் நீங்க கொண்டு வந்த வேதத்தை நீங்க கொண்டு வந்த தத்துவங்களை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த தூதுவர் இருந்தால் நபிமார்கள் ஒப்பந்தம் நீங்க கொண்டு வந்த வேதங்களை நீங்க கொண்டு வந்த சிக்கிமத்துகளை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த தூதுவர் வந்தா நீங்க எல்லாம் என்ன செய்யணும் அவரை ஈமான் கொள்ளணும் அவரை தன் நீங்க எல்லாரும் அவருக்கு முசுரத்தாக உதவியாக இருக்கணும் பெருமாசனத்துல அதோட எல்லாம் நிப்பாட்ட இல்லையா ஒரு ஆள்ல சொல்ற கால அக்கரத்தும் ரகத்துமாலுக்கு மிஸ்ரி இந்த விமானங்களை பார்த்து கேட்டான் நீங்க இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டீங்களா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா உறுதியான உடன்படிக்கையாக எடுத்துக்கொண்டீங்களா எல்லா நபிமார்கள் சொன்னாங்க காலு அகரன்னா நாங்க ஏற்றுக்கொண்டோம் அல்ல சொன்னான் கால ஷஹது நீங்க எல்லாம் ஷாஹிதாக சாட்சியாக இருங்க வானமாக்கும் என ஷாஹிதி அந்த சாட்சியாளர்கள் நானும் ஒரு நல்லது அந்த வேற யாரும் இல்ல ஒரு இஸ்லாம் இறக்கி வைக்கப்பட்ட வேதத்துடைய ஒரு பிறவிய உமர் அலி படிச்சு கொண்டிருந்தாங்க அதுல உள்ள சில விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தாங்க நபி அவங்களுக்கு அதாவது பொருத்தத்துக்குரியதாக இருக்கல விருப்பத்துக்குரியதாக இருக்கல நபி அவங்க விரும்பல ஏன் அல்லாஹால எனக்கு பரிசுத்தமான குரான இறக்கி இருக்கிறான் சௌராட்டில் உள்ள அதுல சொல்லப்படாத எத்தனை விஷயம் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு எனவே நபி அவங்க சொன்னாங்க லவ்கான இந்த சௌராத் இறக்கி வைக்கப்பட்ட மூசா இன்னைக்கு ஹயாத்தோட இருந்தாங்களா அலஹி சலாத்து இந்த சௌராத் இறக்கி வைக்கப்பட்ட மூசா அலி சலாம் இன்னைக்கு ஹயாத்தோட இருந்தாங்களா அவர்களும் என்னத்தான் பின்பற்றணும் என்ன பின்பற்றாம அவர்களுக்கு விமோசனம் கிடையாது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி சொல்லலாம் அவங்க கிராமத்துடைய நாளிலே அடையாளமாக ஒரு அடையாளமாக இந்த பூமிக்கு வருவாங்க கிராமத்துக்கு பெரிய பத்து அடையாளங்கள் இருக்கின்றன அந்த அந்த அடையாளங்கள்ல ஒன்று ஈசா அலி அவங்க இந்த பூமிக்கு வருவாங்க நபியாக வர மாட்டாங்க ஏனெங்களே நபி சொல்லா அலிசல்லம் கடைசி நபி அவர்களுக்கு பின்னால் எந்த நபியுமே கிடையாது எனவே நபி அவங்களுடைய சரியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக நபி அவங்களுடைய சரியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யக்கூடியவராக அல்லாஹால ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கு சகோதரர்களே நபி சொல்லாஹ் அலி வசல்லவர்களுடைய கண்ணியம் சாதாரணமானது எந்த அளவுக்கு சொன்னா எங்கேயாவது இடத்துல நபி அவருடைய பேரை சொல்லி அல்ல அழைத்ததில்லை முழு குரான் யா முகம்மது முகம்மது அவர்களே என்று நேரடியாக அல்லாஹத்தால் அழைத்ததே கிடையாது மற்ற நபிமார்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் தாராளமா அவருடைய பேரை சொல்லி அழைத்திருக்கிறார் யா ஜக்கரியா யா யஹியா யா இப்ராஹிம் யா முசா யா நூஹு நூ அவர்களே ஜக்கரியா அவர்களே அலியா அவர்களே ஆனால் எப்பொழுது அல்லாஹத்தால சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அனுப்பு அழைப்பானோ வாசகத்தை மாற்றுவார் சொல்லுவார் நபித்துவம் கொடுக்கப்பட்டவர் அழைப்பாங்க மற்ற நபிமார்கள் மீது அல்லாஹு தலா சலாம் சொல்லியிருக்கிறார் நம்முடைய நாயகம் சல்லாஹு அலைஹசல்லம் அவர்கள் சலாம் சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு சலாம்களுக்கு மத்தியில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது எப்பொழுது அல்லாஹ் மற்ற நபிமார்கள் மீது சலாம் சொல்லுவானோ அவருடைய பெயரை சொல்லி சலாம் சொல்லுவார் சலாமுன் அலா மூசா ஹாரோன் மூசா அவர்கள் மீதும் ஹாரோன் அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் சலாமுன் அலா நூஹின் நூஹ் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாமுன் அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாமுன் அலா இயாசின் இல்யாஸ் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் ஆனா குரான்ல எங்கேயும் அல்லாஹ் சொல்லல சலாமுன் அலா முஹம்மது முஹம்மது அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று எப்பொழுது அல்லாஹ் தாலா செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல விரும்பினானோ செல்லவா சொல்ல விரும்பினானோ வாசகத்தை மாற்றினான் சொன்னான் இன் அல்லாஹ் மலாயகத்தகு சல்லூன் அலநபி அல்லாவும் அல்லாஹுடைய மலக்குகளும் அந்த உயர்ந்த அந்த கண்ணியமான சல்லாஹு அலஹி வசல்ல மக்கள் மீது செலவா சொல்றாங்க யா யுகல்லதீன் ஆமனோ ஏ மூமிங்களே சொல்லும் அலஹி வசல்லிமு தஸ்லீமா அந்த நபியின் மீது நீங்களும் செலவாக சொல்லுங்க அந்த நபியின் மீது நீங்களும் சலாம் சொல்லுங்க உல்லாஹம் சொல்லி சொல்லி இமான் சகோதரர்களே சாதாரணமான கண்ணியம் நபியர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல லா இலாஹ இல்லல்லாஹ் பன்னிரண்டு எழுத்துக்கள் முகமது ரசூல்லா பன்னிரண்டு எழுத்துக்கள் அல்லாஹ் என்ற திருநாமம் அஞ்சு எழுத்துக்கள் முகம்மது என்ற திருநாமம் அஞ்சு எழுத்துக்கள் எங்கேயுமே நுக்குத்தா உள்ள எழுத்துக்கள் கிடையாது பா தா சா ஜீன் ஹா நுக்குத்தா உள்ள எழுத்துக்கள் கிடையாது முகமது ரசூலுல்லா பனிரெண்டு எழுத்துக்கள் எங்கேயுமே நுக்குத்தா உள்ள எழுத்துக்கள் கிடையாது உலமாக்கள் சொல்லுவாங்க நுக்குத்தா உள்ள எழுத்துக்களை விட நுக்குத்தா இல்லாத எழுத்துக்கள் சக்தி வாய்ந்தவைகள் காரணம் நுக்குத்தா உள்ள எழுத்துக்களை மாற்ற முடியும் நுக்குத்தா உள்ள எழுத்துக்களை மாற்ற முடியும் எழுத்தினா மாத்திர கருத்து மாறும் உதாரணத்துக்கு ஹலக்க ஹலக்க என்றா படைத்தான் அந்த ஹாவுல உள்ள டொட்ட கலத்துக்கு ஹலக்க ஹலக்க என்றா மொட்டை அடித்தான் அல்லாஹுடைய வேலை லா இலாஹ இல்லல்லா பனிரெண்டு எழுத்து முகமது ரசூல்லா பனிரெண்டு எழுத்து எங்கேயுமே நுக்குத்தா இல்ல இதன் மூலம் அல்லாஹ் உண்மையை புரிய வைக்கிறான் கியாம நாள் வரையில யாருதான் என்ன சத்தம் போட்டாலும் யாருதான் என்ன கூக்குரல் இட்டாலும் யாருதான் என்ன உரத்து பேசினாலும் யாருதான் என்ன சதி திட்டங்கள் தீட்டினாலும் அல்லாவாக என்னை மாத்தேதான் என்ன ரசூலை மாத்தேன் அல்லா அல்லாதான் ரசூல் ரசூல் தான் கியாம நாள் வரையில அல்லாவிலையும் கை வைக்க முடியாது அல்லாஹுடைய ரசூலையும் கை வைக்க முடியாது இணையமான சகோதரர்களே அதில் செல்லாஹ் அலைவு செல்லுவாங்க அல்லாஹுடைய பார்வையில நீ உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க நீ உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க எந்த அளவு நபி அவருடைய அங்க அவயங்கள் நபி அவருடைய உடல் உறுப்புகள் அவருடைய சொந்த வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நல்லா பேசியிருக்கிறோம் நபி அவங்களோட எப்படி பேசணும் நபி அவங்க வீட்டுக்கு எப்படி போகணும் நபி அவங்களை அழைப்பதாக எப்படி அழைக்கணும் இதை கூட அல்லாஹத்தால குரான்ல புத்திமதி சொல்லித்தாங்க நபி அவருடைய அங்க அவயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க நபி அவருடைய பரிசுத்தமான முகத்தை பத்தி அவருடைய கண்களை பத்தி அவருடைய கைய பத்தி அவருடைய நெஞ்சி அவருடைய முதுகு அவருடைய பார்வை அவருடைய கல்வு ஒரு ஆள்ல சொல்லப்படுது அதனால தகல்வ வகிக்க விஷமா நபியுடைய முகத்தை பத்தி பேசுறோம் நபியுடைய கண்களை பத்தி சொல்றோம் நபியுடைய லிசான் நபியுடைய நாட்டை பற்றி சொல்றான் அலம் நஷ்ரஹ் லக்க நபியுடைய நெஞ்ச பத்தி பேசுறோம் اللعن عنك مزرك الذي أنقض ظهرك نبي أوليه مذهبة سنغان نزل به الروح الأمين على قلبك نبي أوليه قلب بتد ما كذب الفؤاد ما رعاه نبي أوليه ولك بتد لعلك باخع نفسك نبي أوليه نفس بتد لا تجعل يدك مغلولة نبي أوليه كي بتد مغلولة إلى عنقك نبي أوليه قلب بتد لقطعنا منه الوكيل نبي أقول نرم بدي بيسران ما زاغ البصر وما تغى نبي أقول فار بدي بيسران لا ترفع صوت فوق صوت النبي نبي أقول سدد بدي بيسران وما ينطق الهوى نبي أقول نطق نبي أقول بيت بدي بيسران إن ذلك كان يؤذي النبي فيستحي منه نبي أقول بكسوا وتبدي بيسران வணக்கத்தை பத்தி பேசுறான் நபியாவுடைய மனைமாரை பத்தி பேசுறான் நபியாவுடைய பெண் மக்களை பத்தி பேசுறான் நபி அவர்களுடைய வளர்ப்பு மகனை பத்தி பேசுறாள் சொல்லிக் கொண்டே போகிறான் நபி அவங்களோட எப்படி பேசணும் நபி அவங்களை எப்படி அழைக்கணும் சொல்லித்தாரன் அஸ்லாத்தக்கும் எல்லாம் சொல்லித்தாரா அஸ்வாத்தக்கும் நபி நபி அவருடைய சத்தத்துக்கு மேலால உங்களோட சத்தத்தை உசத்திடாதீங்க அல்லாஹுடைய நபியுடைய சன்னிதானத்துக்கு போனா அவங்களுடைய சத்தத்தை விட அவங்களோட சத்தத்தை நீங்க உசத்திடாதீங்க மூமிங்களே எல்லா தர்வாஸ்வாத்துக்கு போப்ப சோத்து நபி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض நீங்க ஒருவர் அடுத்தவரை பார்த்து அழைக்கிற மாதிரி ஒருவர் அடுத்தவரை பார்த்து கூப்பிடுற மாதிரி இந்த நபி அவங்கள கூப்பிடாதீங்க சத்தமிட்டு கூப்பிடாதீங்க பாப்போம் சொல்லி ஒரு சில நேரத்தில் அடுத்தவரை கூப்பிடுவார் அல்லா சொல்றார் இந்த நபியா பார்த்து நீங்க அழைக்கக்கூடிய நேரத்துல அப்படி செஞ்சிடவானா நீங்க அப்படி நீங்க அழைத்தால் அப்படி நீங்க அவருடைய சத்தத்தை விட அவங்களோட சத்தத்தை உயர்த்தினால் என்ன நடக்கும் உங்களுக்கோ அந்த நீங்க அறிஞ்சிடாத புறத்தில் நீங்க செஞ்ச அமல் நல்லா டெலீட் ஆக்கி போடுவோம் நீ செஞ்ச அமல் எல்லாம் அழிஞ்சு போட்டுருவான் உங்களை அறியாமலே அந்த அமல் எல்லாம் அழிஞ்சு வைத்திரும் அமல்கள் நீங்க செஞ்ச செயல்கள் அழியறதுக்கு காரணம் அந்த நபிக்கு முன்னாடி நீங்க சத்தத்தை உயர்த்தினது என்ற கருத்து வருஷமான குரான் நல்லா சொல்லிதான் சில மக்கள் நபி அவங்களை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல ஏ முகம்மதே முகம்மதே கொஞ்சம் வெளியே வாங்க என்று அழைத்தாங்க அல்லாஹ் விருப்பம் இல்ல அல்லாஹ் தாலா வசனத்தை இறக்கிட்டான் நாயகமே நீங்க அறைகள்ல இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல உங்களை வந்து அழைக்கிறாங்களே கூப்பிடுறாங்களே இவங்கள அதிகமானவங்க அக்கல் இல்லாதவங்க புத்தி இல்லாதவங்க அக்கல் யாக்கிலோன் விளங்கிக் கொள்ளாதவங்க சொல்லிட்டு அல்லா சொன்னான் லவ் அன்னகம் சபரு லவ் அன்னகம் சபரு அத்தா தகுதை நபிய நாயகமே நீங்க அவங்க தேவையா குடும்ப தேவையா தன் வீட்டுல இருக்க கூடும் அவங்க என்ன செய்யணும் நீங்க உங்களோட சொந்த தேவைகளை உங்களோட விவாதத்துகளை வழக்க வழிபாடுகளை முடிச்சு கொண்டு வெளியே வார வரையில அவங்க பொறுமையா இருக்கணும் அவங்க பொறுமையா இருக்காம அவங்க வந்து முகம்மது முகம்மது என்று உங்களை அழைக்கிறாங்க இவங்க விளக்கம் இல்லாம செய்யறாங்க லவண்ணகம் சபரு ஹத்தா சபுர் இலையும் லக்காத ஹைரன் லகம் லக்காத ஹைரன் லகம் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் வெளியில காத்திருக்கணும் நீங்க வெளியே வெளியே வர மாட்டோம் அந்த அளவுக்கு அல்லாஹால நபி அவங்களை கண்ணியப்படுத்தியா இந்த அளவு ஒன்று சொன்னான் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவங்களுடைய வீட்டுல ஒரு வலிமா நடக்குது நபியாவுடைய வீடு பெரிய பெரிய எங்களோட வீடுகள் மாதிரி பங்களா இல்ல சாதாரணமான வீடு சாதாரணமான வீடு வரலாறு கிதாபுகள்ல வரும் எலுமிதிண்டா தலைப்படும் தூங்கினா படுத்த கால்படும் அவ்வளவு சாதாரணமான வீடுகள் குரான் அல்லாஹாலா குஜராத் அறைகள் என்று சொல்றோம் அறைகள் என்று சொல்றோம் ஒப்பந்தத்தில் உங்களோட வீட்டுல சாப்பாடு சில சஹாபா சஹாபாக்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படி அவங்களுக்கு திருமணம் ஒரு பெண்ண திருமணம் முடிச்ச புதுசி அது நான் நினைக்கிறேன் ஜெயினர் எல்லாம் காலான்னு நினைக்கிறேன் வந்தவங்க அதிகமானவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆனா சிலர்கள் சிலர்கள் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டு முடிஞ்சும் நபி அவங்களுடைய வீட்டுல பேசிக்கொண்டே இருக்கிறாங்க நபி அவருடைய வீட்டுல பேசிக்கொண்டே இருக்கிறாங்க நபி அவங்க திருமணம் முடிச்ச புதுசி வீட்டுல மனைவி இருக்கிறா இருக்கிறதுக்கு வேற இடமும் இல்லை நபி அவங்களுடைய மனசு வந்த விருந்தாளிகள் வெளியே போங்க சாப்பிட்டு முடிஞ்சா என்று சொல்றதுக்கும் மனசு இடம் இல்ல வெக்கமா இருக்கு என்ன செய்யற நபி அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க வெளியே வராங்க வீட்டுக்குள்ள போறாங்க வெளியே வராங்க ஏ நபி அவருடைய அஹ்லாக் நபி அவங்களுடைய அவங்களுடைய சாதாரணமானது சாதாரணமானதல்ல இனி வந்தவங்களை விருந்தாளிகளை வெளியே போங்கன்னு மனசு இடம் கொடுக்குது இல்ல ஒரு தர்ம சங்கடத்துல நம்பி அவங்க இருக்கிறாங்க அல்லாஹத்தால ஆயத்தரைக்கிறாங்க வசந்தம் இருந்தது இதுக்கு பிறகு நீங்க நபியுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறேன்டா நினைச்ச மாதிரி போக இல்லாது அவங்களுக்கு அனுமதி கிடைச்சா மட்டும்தான் போகணும் நபி அவங்க உங்களை அவங்களோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க அழைத்தா இல்ல ஐயோ உதரலக்கும் இல்ல தாமின் சாப்பாட்டுக்கு அழைச்சா மட்டும்தான் போகணும் ரயிறு நாள் ஒரு நீங்க சாப்பாடு சமைஞ்சிட்டா இறக்கி வெந்துட்டா என்று எதிர்பார்த்திருந்துட்டு நீங்க அப்படி போகக்கூடாது சரி தகைந்தும் நீ சாப்பிட்டு முடிஞ்சா ஊட்ட விட்டு வெளியே போயிட்டுரும் நீ அங்க பேசிக்கொண்டு இருக்க கூடாது ஏன் காரணம் அல்லா சொல்றார் நபி அது என்னுடைய நபிக்கு தொந்தரவு ஏற்பட்டது என்னுடைய ஹபீபுக்கு என்னுடைய நேசருக்கு இந்த நாளைக்கும் காலையோதின் நபிய இதோட இந்த செயல் என்னுடைய நதிக்கு தொந்தரவாக இருக்கு ஆனால் அவர் என்ன செய்கிறார் சொல்றதுக்கு வெக்கப்படுறார் நபி அவங்களுடைய மனசு இடம் கொடுப்பதில்ல வந்தவங்களை உங்ககிட்ட சொல்றதுக்கு பயத்தறியோ அவர் வெட்கப்படுகின்றார் அல்லாஹுலாயத்தறியில் ஹக்கு ஆனால் அல்லாவாகிய நான் சத்தியத்தை சொல்றது வெக்கப்பட மாட்டேன் என்னுடைய நபி வைக்கப்படுறாங்க அவர் சொந்த வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய அஹ்லா அவருடைய விட்டு கொடுப்பு அவருடைய தன்மை நபி அவருடைய அகலாக் சாதாரணமான அகலாக் இல்லை என்று நல்ல குணமுள்ளவர் என்று சொல்லல அல்லாஹால எப்படி சொல்றாருண்டா அல்லாஹ் சொன்ன இந்த வாசகத்துக்கு கியாம நாள் வரையில அத்தனை கவிஞர்களும் அத்தனை புலவர்களும் அத்தனை ஆளுங்களும் சேர்ந்தாலும் விளக்கம் சொல்ல முடியாது அல்ல என்ன சொல்றான் நாயகமே நீங்க அஹ்லாசுக்கு மேல இருக்கிறீங்க அல்லா என்ற மீது உதாரணத்துக்கு குதிரை வீரன் குதிரையில இருக்கிறான் அலல் பரசு பரஸ் குதிரை குதிரையின் மீது இருக்கிறான்டா குதிரை கீழே இருக்கி வீரன் மேலே இருக்கிறான் அல் மலிக் அலல் குருசி அரசன் சிம்மாசனத்தில் இருக்கிறான் சிம்மாசனம் கீழே இருக்கி அரசன் மேல இருக்கிறான் அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொல்றான் இன்னக்கின் அலீம் நபியை நீங்க அகிலாக்கு மேல இருக்கிறீங்க அகிலாக்கு உங்களுக்கு கீழே இருக்கு மன்னிப்பா அது உங்களுக்கு கீழே இருக்கு விட்டு கொடுப்பா உங்களுக்கு கீழே இருக்கு தியாகமா உங்களுக்கு கீழே இருக்கு பொறுமையா உங்களுக்கு கீழே இருக்கு அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்கிறதா உங்களுக்கு கீழே இருக்கு ஏழைகளுக்கு இறக்கம் காட்டுறதா உங்களுக்கு கீழே இருக்கு அகலா உங்களுக்கு கீழே இருக்கு நீங்க அகலாக்கு மேல இருக்கிறீங்க இதுக்கு யாருக்கு தவளுக்கு சொல்ல முடியும் அல்லாஹாலா நபி அவங்களை கண்ணியப்படுத்துற மாதிரி வேற யாரையும் கண்ணியப்படுத்தல வேற யாரையும் கண்ணியப்படுத்தல எந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சில மக்கள் அல்லாட பாதையில போகாம இருக்கிறதுக்கு நபி அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு வந்தாங்க வெளிரங்கமான காரணங்களை சாட்டுகளை சொன்னாங்க எங்களுக்கு இன்னென்ன காரணங்களால போக முடியாது இன்னென்ன காரணங்களினால எங்களுக்கு போக முடியாதுன்னு சொல்லி நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க நபி அவங்க வெளிரங்கமான நிலைமையை பார்த்துட்டு சரி பரவாயில்லைன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க நபி அவங்க இப்படி அனுமதி கொடுத்தது அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தத்துக்குரியதாக இருக்கல நிறைய அவங்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும் நீங்க ஏன் அப்படி அனுமதி கொடுத்தீங்க என்று ஆனால் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய உள்ளம் உடைந்து விட கூடாது அல்லாஹு தாலா எவ்வளவு ஹிக்மத்தான முறையில எவ்வளவு நுணுக்கமான முறையில அந்த விஷயத்தை விளங்கப்படுத்த வேண்டாம் ஒரு ஆள் அல்லா சொன்னான் அப்பல்லாஹு அன் அப்பல்லாஹு அன் நபியே உங்களை அல்ல மன்னிச்சுட்டார் லிமா அறிந்தலகம் நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க உலகத்துல யாராவது இப்படி சொல்ல மாட்டாங்க உன்னை மன்னிச்சுட்டேன் ஏன் இப்படி செஞ்சாய் முதலாவது கேட்பாங்க ஏன் அப்படி செஞ்சாய் சரி பரவாயில்ல உன்னை விட்டுட்டேன் உன்னை மன்னிச்சுட்டேன் ஆனா அல்லா அல்லாஹி தெரியும் அவன் நதிய பார்த்து எடுத்த எடுப்பிலேயே நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க என்று கேட்டா அந்த நபியுடைய உள்ளம் என்ன பாடுபடும் அல்லாஹ் தெரியும் அதனால அல்லா அப்பல்லா ரீராகமே நான் அவனோட கோபம் இல்ல அவல்லாஹ் நான் அவனை மன்னிச்சிட்டேன் நான் அவனை மன்னிச்சிட்டேன் லிமாதிந்தலகம் நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க நிமான சகோதரர்களே அல்லாஹுடைய தூரத்தில் அல்லாஹ் செல்லும் ஹபீபாக இருக்கிறாங்க இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் ஹலீலாக இருக்கிறாங்க ஹலீல் என்றாலும் நண்பர் ஹபீப் என்றாலும் நண்பர் ஆனால் ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்ராஹிம் அலி சலாம் ஹலீல் ரஹ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுர் ரஹ்மான் ஹலீல் என்றா நண்பன் கேட்டால் கொடுப்பான் ஹபீப் என்றால் நண்பன் கேட்காமல் கொடுப்பான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹலீலுர் ரஹ்மான் கேட்டா அல்ல கொடுப்பான் ஆனா ரஹ்மான் அவங்க கேட்காமலே அல்லா கொடுப்பான் மத்திய நபிமார்களோட ஒப்பிட்ட ரீதியில பார்க்க நேரத்துல என்னென்ன விஷயங்களை அந்த நபிமார்கள் கேட்டிருக்கிறாங்களோ அல்லாஹால நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு கேட்காமலேயே கொடுத்திருக்கிறான் மூசா அலி உயர்ந்த நபி கண்ணியமானவங்க அல்லாஹால குரான்ல சொல்றான் وكلم الله அல்லாஹ் பேசியிருக்கிறான் وكان عند الله وجيها கண்ணியத்துக்குரியவர் என்று மூசா அலி இஸ்லாம் சாதாரணமானவர் அல்ல அந்த மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் எத்தனை விஷயங்களை கேட்கிறாங்க அந்த விஷயத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹால கேட்காமலே கொடுக்கும் உதாரணத்துக்கு பார்க்கலாம் முசா அலி இஸ்லாம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்டாங்க அதை குரான்ல சொல்லி காட்டுறான் ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை விரிவாக்குவாயாக என்னுடைய நெஞ்சை விரிவாக்குவாயாக என்று நபி மூசா துவா செய்கிறார் ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொல்றான் அலம் நஷ்ரஹ் சதுர நபியே உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவாக்கவில்லையா கேட்கிறார் நெஞ்சை சொல்றாங்க என்னுடைய நாக்கில ஒரு கொன்னல் முடிச்சிருக்கு அதை அவிட்டு போட்டுடும் அப்பதான் நான் பேசுறத மக்கள் விளங்கி கொள்வாங்க என்று நபி மூசா அல்லாஹத்துல துவா கேட்கிறார் அல்லாஹ் நாயகமே இந்த மலையில இறக்கி வச்சிருந்தா அந்த மலை கூட துண்டு துண்டாக உடைஞ்சு போகக்கூடிய இந்த உங்களோட நாக்குக்கு நாங்க லேசாக்கி வச்சிருக்கிறோம் குரானுடைய குரானுடைய ஒரு ஆசானாக குரானுக்கு விளக்கம் செல்லக்கூடியவராக உங்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் இந்த குரான உங்களோட நாக்குக்கு நாங்கள் லேசாக்கி வச்சிருக்கிறோம் சந்தர்ப்பத்தில் போறாங்க போறாங்க முசா இந்த வருது முசா அவர்களே ஏன் நீங்க உங்களோட சமுதாயத்தை விட்டு போட்டு இவ்வளவு அவசரமா வந்தீங்க இவ்வளவு அவசரமா வந்தீங்க முசா சொன்ன பதில்கள் ஒன்று அஜில் இலைக்கு கரப்பில் பர்வா நீ என்ன பொருந்தி கொள்ளணும் நீ என்ன பொருந்தி கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் நான் விரைந்து வந்தேன் நீ பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் விரைந்து வந்தேன் உன் பக்கம் என்று நபி மூசா சொன்னான் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொன்னான் நபியை நாயகமே ولسوف يعطيك ربك فطر الله ولسوف يعطيك ربك فطر الله நான் வெகு விரைவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை தருவேன் என்று சொன்னா பத்தல்லா அதை பார்த்து நீங்க புரிந்து கொள்வீங்க சொல்றாங்க நான் வந்ததில் தரலா நீ பொருந்தி கொள்ளணும் என்று அல்லா பார்த்து சொல்றார் நான் தருவேன் நீங்க பொருந்தி கொள்ளுங்க முசா அலி சலாத்து வலாம் அவர்கள் அல்லாஹத்துல அல்லாஹர்களுக்கு செய்த நேரத்துல என் இருந்து உங்கள் மீது அன்பை ஏற்படுத்தியிருக்கிறேன் சொன்னது அழைக்க மின்னி என் புறத்தில இருந்து உங்கள் மீது அன்பை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் பார்த்து அல்லாஹ் சொன்னான் قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله நபியே நீங்க தெளிவா சொல்லி போட்டுடுங்க யாராவது ஒருவர் நாங்க அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாவை நேசிக்கிறோம் என்று சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை அல்லாவுடைய ரசூலாகிய உங்களை பின்பற்றணும் அப்பதான் உங்களை அல்லா நேசிப்பாங்க முசாலித்தவர்கள் மீது அல்லா சொல்ற உங்க மீது நான் அன்பை ஏற்படுத்திருக்கிறேன் அல்லா நபி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஒரு கூட்டம் சொன்னாங்க நாங்க உங்களை பின்பற்ற மாட்டோம் நாங்க அல்லாஹுடைய அல்லாவை நேசிப்போம் அப்பதான் அல்லாஹ் ஆயத்தடைக்கிட்டார் இது பொய்யான வாதாட்டம் ஒருவர் அல்லாவை நேசிக்கிறாருன்னா அல்லாஹுடைய மஹப்பத் இருக்குன்னு சொன்னா அதனுடைய அடையாளம் அல்லாஹுடைய நபியை உள்ளும் புறமும் பின்பற்றுறது எப்ப நீங்க அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றுவீங்களோ அப்பதான் அல்லாஹ் உங்களை நேசிப்போம் நீங்க அல்லாஹுடைய நபியை பின்பற்றாம நாங்க அல்லாஹ் நேசிக்கிறோம் என்று சொன்னா நீங்க வாதாட்டத்துல பொய்யானவங்க அவங்களுக்கு அல்லாஹுடைய மகப்பத்து கிடைக்க முசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து அல்லா சொல்றேன் அவர்களே நீங்க உங்களுக்கு நான் தரக்கூடிய அற்புதங்கள்ல உண்டு உங்களோட கைய ஒரு பக்கமாக போட்டு வெளியே எடுத்தீங்க பார்ப்பவருடைய கண் கூசக்கூடிய முறையில் அந்த கைப்பெற ஆசிக்கும் இது நபி மூசாவுக்கு அல்லா கொடுத்திருந்த அற்புதம் இதை பரிசுத்தமான குரான்லையும் எல்லாம் சொல்லி காட்டுவார் அந்த கல்யாணத்தை ஜெயிபிக்க நீங்க கையை போட்டு வெளியே எடுங்க பார்த்தவருடைய கண் கூசக்கூடிய முறையில் உங்களுடைய கைப்பற அல்லா ஒரு அற்புதத்தை கொடுத்தாங்க மக்கத்து முஷேக்கில் வந்து சொன்னாங்க நீங்க உண்மையான நபி என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்திரனை ரெண்டு துண்டாக பிளந்து காட்டணும் சந்திரனை பிளந்து காட்டணும் அப்பதான் நீங்க உண்மையானவர் என்று சொல்லி உங்களை நாங்கள் உண்மைப்படுத்துவோம் முழு கையையும் அல்ல கையில உள்ள விரல மூலமாக சைக்கினை செஞ்சாங்க உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் ரெண்டு துண்டாக பிளந்துச்சு எல்லாம் வழங்கப்படுத்த اقتربت الساعة وانشق القمر اقتربت الساعة وانشق القمر قيامت நெருங்கிட்டது சந்திரன் ரெண்டு துண்டாக பிளந்துகிறது முசாலிசலாம் கையை போட்டு வெளியே எடுத்தாத்தான் பார்ப்பவருடைய கண் கூசக்கூடிய முறையில கை பிரகாசிக்கும் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைவ செல்லம் கையை அசைச்சா போதும் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரன் ரெண்டு துண்டாக இப்ராஹிம் அலைசலாம் ஹலீலுர் ரஹ்மான் ஹலீலுர் ரஹ்மான் அவங்க எத்தனையோ விஷயத்த அல்லாஹிடத்துல கேட்பாங்க அவர்களுக்கு கேட்டு அவங்க கேட்டு கொடுத்தத அல்லாஹ் நதி அவர்களுக்கு கேட்காமலே கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம் அவங்க சொன்னாங்க குரான் நல்லா சொல்றேன் அல்லது அத்தமா அலி ஹத்தி அத்தி யௌமத்தி நான் எப்படிப்பட்ட அல்லாவை வணங்குறேன்டா நான் சொல்லக்கூடிய அல்லா எப்படிப்பட்டவன்டா அவன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்று ஆதரவு வைக்கிறேன் நான் என்னுடைய தப்புகளை தவறுகளை அவன் மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் இது நபி இப்ராஹிம் சொன்னது ஆதரவு வைக்கிறேன் எனக்கு ஹோப் இருக்கிறேன் சல்லாஹ் அலிசல்ல பாட்டு அல்லா சொல்லுவான் إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك நபியே நாயகமே உங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்க தந்தது உங்களோட முந்திய பிந்திய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செஞ்சாங்க குரான்ல வருகிறது கயாமத்துடைய நாளையில நீ என்ன கேவலப்படுத்தி விட கூடாது என்னை இழிவாக்கி விட கூடாது இது நபி இப்ராஹிமுடைய துவா அல்லா சல்லாஹு அலைவசல்ல பார்த்து சொல்றார் யோமல்லா யோசில்லாஹு நபிய நபியே கேமத்துடைய நாளையில நான் உங்களை கேவலப்படுத்த மாட்டேன் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க நான் என்னுடைய ரப்பின் பக்கம் போகின்றேன் அவன் எனக்கு வழிய காட்டுவான் சயஹதீன் எனக்கு வழிய காட்டுவான் என்று இறந்த எதிர்கால வினையில சொல்றாங்க உங்களுக்கு அல்லா வழியை காட்டிட்டான் சொல்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க நான் என்னுடைய ரப்பின் பக்கம் போறேன் அவன் எனக்கு வழிய காட்டுவான்ன்றாங்க அல்லா நபி அவங்களுக்கு சொல்றா நான் உங்களுக்கு வழிய காட்டுட்டு சொல்றேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ் ஒரு துவா செஞ்சாங்க பரிசுத்தமான குரான் அல்லா சொல்லி காட்டான் என்ன பத்தி நல்ல பேச்சுக்களை மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்துது எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் யாராவது என்ன பத்தி பேசினா நபி இப்ராஹிமுடைய துவா நல்லா பேசணும் உண்மையை பேசணும் என்ன நல்ல விதமாக பேசணும் என்று நபி இப்ராஹிம் துவா செஞ்சாங்க அல்லாஹ் தாலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான் குர்ஆனில் வரஃபஅனா லக திக்ரக் நபியே நாயகமே உங்களோட அந்தஸ்தை நாங்க உயர்த்திருக்கிறோம் எந்த அளவுக்கு சத்திருக்கிறோம் மாது துக்கிர்த்து இல்லாது துக்கிர்த்த மா துக்கிர்த்து இல்லா துக்கிர்த்த எங்கெல்லாம் எந்த பெயர் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் உங்களுடைய திருநாமம் ஒழிக்கப்படும் அல்லாஹ் என்றா அடுத்தது முகமதாக இருக்கும் லா இலாஹ இல்லல்லா என்றா அங்க முகமது ரசூலுல்லாவாக இருக்கும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்றா அடுத்து அஷ்ஹது அல்ல முகமது ரசூலுல்லாவாக இருக்கும் மாது ذكرத்து இல்லாது ذكرத்த எங்கெல்லாம் இந்த பெயர் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் உங்களுடைய பெயர் ஒழிக்கப்படும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லா இடத்துல துவா செஞ்சாங்க அல்லா சொல்லி காட்டினார் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய கூட்டத்தில் இப்ராஹிமா என்னையும் சேர்த்துக் கொள்வது அல்லாஹு தாலா நபி பார்த்து சொல்ற நபியை நாயகமே எப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்றா இன்னும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்துக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க அந்த தண்ணி எப்படி எடுத்துன்னா அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு தாகமே வராது அந்த தண்ணி சொர்க்கத்துல உள்ள பானங்களா இருக்கிறது தாகத்துக்கு அல்ல ருசிக்கு நதியே சொர்க்கவாசிகள் அவங்களுடைய தாகத்தை அருந்துறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹவுல் கௌதருடைய நாயகரே நீங்க தான் அவங்க அவன் நல்லா கண்ணியப்படுத்தின மாதிரி வேற யாரும் நல்லா கண்ணியப்படுத்ததில்லை மற்ற நபிமார்கள் நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து அவங்க அல்லாஹ் இடத்துல செஞ்ச துவாக்கல்ல உண்டு என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் நீ அல்லாத விக்கிரகங்களை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக இதெல்லாம் குரான் சொல்லி காட்டுறாங்க என்னையும் இந்த சந்ததிகளை இந்த பிள்ளைகளை நீ அல்லாத விக்கிரகங்களை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் இடத்துல துவா கேட்டிருக்கிறாங்க அல்லாஹ் தாலா சல்லாஹு அலைஹி செல்லுமர்களை பார்த்து சொல்றான் குரான்ல இன்னமா யுரீதுல்லாஹு யுரிஹி வாங்கும் நபியை நாயகமே நான் விரும்புறது உங்களுடைய குடும்பத்தினர இப்படியான நஜீசுகள்ல இருந்து சுத்தப்படுத்துறதுக்கு தான் நான் விரும்புறேன் மற்றே நபிமார்கள் அவனுடைய தாவா களத்துல அவனுடைய தாவா களத்துல ஏதாவது அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல அந்த சமுதாயத்தினர் அவர்களை விமர்சிப்பாங்க விமர்சித்தாங்க என்று சொன்னா அந்த விமர்சனத்துக்கு அந்த நபிதான் பதில் சொல்லுவார் அல்லாஹால பதில் சொல்ல மாட்டான் தாவா மைதானத்துல தாவா காலத்துல பல வகையான சோதனைகள் வரும் பல விதமான சோதனைகள் வரும் தாவா காலத்துல பாடுபடக்கூடியவங்களுக்கு பிஏ எம்ஏ பிஹெச்டி கலா நிதி கலா பூசணம் சொல்ல மாட்டாங்க உலகத்துக்கு வந்த நபிமார்களுக்கெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ரெண்டு ஒன்று பைத்தியம் என்று சொல்லுவாங்க இல்லாவிட்டால் சூனியக்காரன் என்று சொல்லுவாங்க இதெல்லாம் குரான் தெளிவாக சொல்லி இருக்கிறார் மாயாஜி ரசூல் இல்லா காது சாகிரமா எந்த தூது இருந்தாலும் ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க ஒன்று தூண்டு பைத்தியம் இல்லாது சூனியக்காரன் அப்ப நபிமார்களுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்படும் சொன்னா அந்த விமர்சனங்களுக்கு அந்த நபி பதில் சொல்லுவாரே தவிர அல்லா பதில் சொல்ல மாட்டோம் உதாரணத்துக்கு பார்க்கலாம் மூசா அலி இப்ராஹிம் இப்னு அலி இஸ்லாத்து வலாம் அவன் சமுதாயத்தினர் அவரை பார்த்து சொன்னாங்களாம் குரான் அல்லா சொல்றான் காலல் எப்பவுமே இன்னாலி முபீன் நூஹே நாங்க உங்களை பார்க்கிறோம் நீங்க பகிரங்கமா வழிகேட்டுல இருக்கிறீங்க பகிரங்கமான வழிகேட்டுல இருக்கிறீங்க அதுக்கு அந்த நபிதான் பதில் சொல்றார் காலையா கௌமிலே செபியுள்ளதாலத்தோல் எந்த சமுதாயமே எனக்கிட்ட எந்த வழிகேடும் இல்ல நான் அல்லாட ரசூல் முசா அலி சலாத்தை பார்த்து பிறவன் சொல்றான் காலை இந்த ரசூலுக்கும் உள்ளது ஒரு இந்த மூசாக்கு பைத்தியம் பிடிச்சிருந்து அதுக்கு மூசா பதில் சொல்றாரு இல்ல இல்ல இல்ல எனக்கு பைத்தியம் பிடிக்கல நான் யார ரப்ப என்று சொல்றேனோ அவன் தான் ரப்பு நீங்க புத்தி உள்ளதா இருந்தா விளங்கி கொள்ளுவீங்க என்று நபி மூசா தான் பதில் சொன்னார் ஆனா சல்லாஹ் அலைவ சொல்லு அவங்க அப்படிப்பட்டவங்கண்டா தாவா களத்துல அவங்களுக்கு ஏதாவது இப்படியான விமர்சனங்கள் வந்தா அல்லாஹால பதில் சொல்லுவான் அல்லாஹ் பதில் சொல்லுவான் ஒரு சொந்த பார்த்து சொல்லிட்டாங்க இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நபி அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சொன்னாங்க வைய காதல் நதியின கபரு லயசுலகூன கபி அபசாரியும் லம்மா சம் அஸ்ரிக்கும் வயக்கூலுன இன்னஹு லமஜ்னூன் இவருக்கு மஜ்னூன் இவர் பைத்தியம் பிடிச்சிட்டு சொன்னாங்க அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டாங்க நூன் வல்கலம் பேனையில நான் சத்தியம் பண்றேன் பேனைகள் எழுதக்கூடிய வரிகள் நான் சத்தியம் பண்றேன் மாந்த வினமத்த நான் உங்களோட ரப்பு நான் உங்களோட எஜமானன் என்னுடைய அருளினால் உங்களுக்கு நான் சொல்றேன் என்னுடைய அருளினால் விமர்சனம் நீங்க பைத்தியம் பிடிச்சவர் இல்லை சத்தியம் என்று சொல்லுவோம் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவங்களை பார்த்து சொல்லிட்டாங்க இவர் வந்து வழிகட்டவர் சொன்னார் இவங்க மலாலத்தில் இருக்கிறாரு வழிதவரை பைத்துட்டாருன்னு சொன்னாங்க அல்லாஹால ஆயத்தை இறக்கிட்டான் ஒன்னஜிமீதாகவா நட்சத்திரத்தில சத்தியம் பண்ணுவேன் நட்சத்திரத்தில சத்தியம் பண்றேன் ஒன்னஜிமீதாகவா மா வல்ல சாஹிபுக்கும் இந்த முகமதுக்கு முகமது வழி தவறல்ல சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டாங்க இவரு இவர் கவிஞர் இவருக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த குரான் வந்து கவிஞருடைய வார்த்தை அல்ல இது ஒரு கவிஞருடைய வார்த்தை அல்ல யார சொன்னாங்க இவர் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் குறி சொல்லக்கூடியவன் சாஸ்திரம் சொல்லக்கூடிய பேச்சு அல்ல குரான் அவசரத்தை வலாஜ கௌலி காஹின் வலாஜ கௌலி காஹின் குறி சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய பேச்சு அல்ல யாரோ சொன்னாங்க இவர் ஓதக்கூடிய வசனங்கள் சாத்தானிய வசனங்கள் சைத்தானுடைய வசனங்கள் என்று அல்ல என்னுடைய நபிக்கு கவிதையை படிச்சு கொடுக்கல என்னுடைய நபிக்கு இந்த கவிதை அவசியமும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆசிபுனு வாயு என்று சொல்லக்கூடியவன் ஆசிபுனு வாயு என்று சொல்லக்கூடியவன் நபி அவர்களுடைய ஆண் குழந்தைகள் மரணித்த பொழுது சொல்லித்தான் இவர் ஆண் சந்ததி இல்லாதவர் அபுத்தர் ஆண் சந்ததி இல்லாதவர் என்று சொன்னான் ஆண் சந்ததி இல்லாதவர் ஒருவருக்கு ஆண் சந்ததிகள் இருக்கிறது அவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய பேர புகழ பாதுகாக்கிறது இன்னாருடைய மகன் என்று இந்த முகமது எப்படிப்பட்டவர் என்றா அவருக்கு ஆண் சந்ததி இல்ல பிள்ளை எல்லாம் மௌத்தாயிட்டு காரணங்களை எழுதுவாங்க நபி கடைசி உலகத்துல ஒரு பொசிஷன்ல பொறுப்புல இருந்துட்டா உலகத்துல எத்தனையோ வாதாட்டங்கள் நடக்குது அந்த இடத்துக்கு நான் மகனும் வரணும்னு சொல்லி பாப்பாக்கு பிறகு மகன் வரணும் பாப்பா இருந்த இடத்துக்கு மகன் வரணும்னு சொல்லி உலகத்துல எல்லா களங்களிலேயும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு கூட்டம் சொல்லிவிடலாம் முகம்மதுக்கு பிறகு முகம்மதுடைய மகந்தா நபி என்று சொல்லி அதனால்தான் அல்லாஹால நபி அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுத்தாலும் அந்த குழந்தைகளை சின்ன வயசுலயே மௌத்தாக்கிட்டார் சின்ன வயசுலயே மௌத்தாக்கிட்டார் இந்த தத்துவத்தை இந்த யதார்த்தத்தை புரியாத ஆசிபுல் வாய் சொல்லிட்டார் இந்த முகம்மது அபுத்தர் இந்த முகம்மது சந்ததியாக்கிறார் இவருக்கு பிறகு இவருடைய பேரை சொல்றதுக்கு அவருடைய சந்ததிகள்ல யாரும் கிடையாது அப்ப அல்லாஹாலா நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றார் நபி நாயகமே நீங்க கவலைப்பட வேணா இன்னா அசைனாக்கள் கௌசர் இன்னா அசைனாக்கள் கௌசர் فصل ربك வன்ஹர் ان شانك هو الابتر நபியே உங்களுக்கு உங்களோட பேரை சொல்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மைதானத்தை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன்டா நாளைக்கு மனுஷர் மைதானத்துல எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வந்து கேட்பாங்க அந்த முகம்மதுடைய ஹவுல் எங்க இருக்கு தாகத்தை தீர்த்து கொள்றதுக்கு அந்த ஹவுல் கவுசர் எங்க இருக்கு என்று உங்களை தேடி மனுஷர் மைதானம் முழுவதும் பேசக்கூடிய அப்படிப்பட்ட நீர் தடாகத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் நபியை நாயகமே நீங்க கவலைப்படவானா நீங்க தொழு தொழுங்க அல்லாஹாண்ட அறுத்து பலியிடுங்க நீங்க அபுத்தர் இல்ல நீங்க சந்ததி இல்லாதவன் இல்ல உங்களை யாரு ஏசுறானோ அவன் தான் சந்ததி இல்லாத அல்லாஹத்துல கண்ணியம் சாதாரணமான கண்ணியம் இல்ல எந்த அளவுக்கு சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டாங்க இவருக்கு நாங்க எதிராக எதிராக நடவடிக்கை எடுக்கணும் மக்காவில உள்ள உயர்ந்த சபையெல்லாம் கூப்பிடணும் மக்காவில் உயர்ந்த சபைகளை கூப்பிடணும் கூப்பிட்டும் இந்த முகம்மதுடைய விஷயத்துல முடிவெடுக்கணும் இவருடைய பூங்கு சரியா இல்ல என்று சொல்லி மேல்மட்டத்துல முடிவெடுக்கப்படுது அல்லாஹால ஆயத்தடைக்கிற சொல்றாங்க நாயகமே நாதியா அவனுக்கு சொல்லுங்க அவன் அவன் சபையை கூப்பிடட்டும் அவன் அந்த கூப்பிடட்டும் சனது ஜபானியா நாங்க ஜபானியாக்கள் என்ற மலக்களை கூப்பிடுவோம் நரகத்துல கடுமையாக தண்டிக்கக்கூடிய மலக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஜபானியாக்கள் என்று சொல்றது ஜபானியாக்கள் என்று சொல்றது அல்லா சொல்றான் நபியே உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக முடிவெடுக்கிறதுக்கு அவன் அவன் சபையை கூப்பிட்டா நாங்க ஜபானியாக்கள் என்று சொல்லக்கூடிய மலக்களை கூப்பிடுவோம் நம்பிய கண்ணியமான சகோதரர்களே அறுப்படைகள் அலைவசங்களுடைய நேரப்பட அவ்வளவு உயர்ந்த உங்களுக்கு செஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் நபி கண்ணியமானவங்க உயர்ந்தவங்க ஆனால் அவர்களும் அல்லாக்கு முன்னால் ஒரு அடிமை நபி அவங்களை புகழ்றோம் என்ற கோலத்துல அல்லாவுக்குரிய தன்மைகளை நபி அவங்களுக்கு ஒப்பாக்கிட கூடாது நபி அவர்களை அல்லாஹுத்தாலாக்கு முன்னால செல்லமாக அலையும் செல்லம் அவங்க ஒரு அடிமை அல்லாவால கண்ணியப்படுத்தப்பட்டவங்க அதே நேரத்தில் அல்லாஹுடைய ஒரு அடிமை அவங்க நாங்கள் கனிமா சொல்லிக்கிறோம் அஸ்வத் அல்லா இல்லாஹ் இல்லல்லா அஸ்வத் அண்ணன் முகமது அப்துல் நான் சாட்சி சொல்றேன் முகமது சொல்லு அல்லாஹுடைய அடிமை ரசூல் அல்லாஹுடைய ரசூல் குரான் அல்லாஹால எப்படி நபி அவங்களை இப்படி எல்லாம் கண்ணியப்படுத்திருக்கிறானோ முக்கியமான கட்டங்கள்ல அல்லாஹால நபி என்ற வார்த்தையை சொல்லாம ரசூல் என்ற வார்த்தையை சொல்லாம அடிமை என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறான் அது காரணம் இருக்கு குரான் அப்படி பல வசனங்கள் இருக்கின்றன நான் ஒரு இடத்தை மட்டும் சொல்லி காட்டுறேன் குரான இறக்கின இடம் குரான் என்பது சாதாரணமான ஒன்று குரானுடைய கண்ணியத்தை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குரான்ல குரான் மீது சத்தியம் பண்றோம் ஒரு குரான் ஹக்கீம் நானும் மிக்க குரான்ல சத்தியம் ஒரு குரான் இது குரான் மீது சத்தியம் குரான் மஜீத் கீர்த்தி மிக்க குரான்ல சத்தியம் இந்த குரான அல்லாஹ் இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச ஒரே ஒரு நபி சல்லாஹ் அலிஸ்லாம் ஒரு பக்கம் கிதாபுல்ல அல்லாஹுடைய வேதம் அடுத்த பக்கம் ரசூல் உள்ள அல்லாஹுடைய தூதுவர் இந்த ரெண்டையும் அல்ல இணைக்கக்கூடிய நேரத்துல இணைச்சி பேசக்கூடிய நேரத்துல எப்படி பேசுறாங்க வெள்ளிக்கிழமைகள்ல மிக பிரதானமான சுண்ணத்தை சூரத்தில் காவு வருது சூரத்தில் காவினுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க அல்லா சொன்னான் அடிமைக்கு இந்த குரான் இறக்கி வைத்தானோ அந்த அல்லாவுக்கு தான் எல்லா பொருளும் தபார சொல்ற புர்கானுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க அல்லா சொன்னான் தபார கல்லது இன்னொரு புர்கான அபுதி எந்த அல்லா தன் அடிமைக்கு இந்த குரான் இறக்கி வைத்தானோ அவன் அருள் நிறைந்தவன் அவன் பாக்கியம் உடையவன் சொத்து பக்காவை எடுத்து பாருங்க அல்லா சொன்னான் அபுதினா எங்களை அடிமைக்கு நாங்க இறக்கின இந்த குரான் இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த குரான்ல உள்ள ஒரு அத்தியாசத்தை போல கொண்டு வாங்க இவ்வளவுதான் நபி அவங்களை புகழ்ந்துட்டு ஏன் அல்லாஹ் அபுது என்ற வார்த்தையை பாவிக்கிறார் இஸ்லேம் அடிமை வார்த்தையை பாவிக்கிறார் இதன் மூலம் அல்லா எங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கிறான் ஒரு உண்மையை புரிய வைக்கிறார் நபிய நாயகமே நீங்க கண்ணியமானவங்க நீங்க உயர்ந்தவங்க நீங்க லேசானவங்க அல்ல ஆனால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட குரானும் லேசானது அல்ல உங்களுக்கு தரப்பட்ட இந்த பாக்கியமும் லேசானது அல்ல ஆனா நீங்க உண்மையை புரிஞ்சு கொள்ளணும் மக்களை விளங்கி கொள்ளணும் இந்த குரான் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்க எனக்கு முன்னால அடிமையாக இருப்பதை விட்டு வெளியேற முடியாது அடிமை அடிமை அதனால நபி அவங்க சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் மரியத்துடைய மகன் ஈசா அலி சொல்லாத்த அளவுக்கு அதிகம் புகழ்ந்த மாதிரி எல்லா மீறி நீங்க என்ன புகழாதீங்க அவள் எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மூலம் சில அற்புதங்கள் வெளியாகிச்சு சில சில அற்புதங்கள் அல்லாஹால வெளியாக்கினாங்க அதனால சொல்லிட்டாங்க ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய குமாரன் அல்லாஹுடைய மகன் அல்லாஹால ஆயத்தடைக்கிறான் லக்கத்து கவர் காலம் لقد لقد لقد كفر الذين قالوا ان المسيح عيسى بن عيسى بن مريم رسول الله அதாவது யாரு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய மகன் சொன்னாங்க ஈசா அல்லாஹுடைய மகன் சொன்னாலும் அவங்க காதல் ஆகிட்டாங்க அவங்க நிராகரிச்சுட்டாங்க என்று அல்லா சொன்னாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னாங்க சில தன்மைகள் வெளியாக பொழுது நபி அவங்க சொன்னாங்க மரியத்துடைய மகன் ஈசாவ அளவுக்கதையும் புகழ்ந்த மாதிரி நீங்க என்ன புகழாதீங்க அல்லாஹுத்தாலாவுடைய தாலாவுடைய இடத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தாலாவிட்ட சால ஆற்றலும் இருக்கு அந்த ஆற்றல் எல்லாம் எனக்கு இருக்கு சுயமான முறையில சுயமான முறையில மறைவான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆற்றல் அது அல்லாஹ் மட்டும் அல்லாஹால மறைவான விஷயங்களை நபி அவங்களுக்கு அறிவித்து கொடுத்தாங்க அவங்க பேரும் சொல்லுவாங்க எனவேதான் அல்லாஹால குரான்ல பல இடங்கள்ல நபி அவங்களை அப்துல் அடிமை அடிமை அடிமை என்று சொல்லியிருக்காங்க எனவே நபியோக சொன்னாங்க ஈசாவுடைய ஈசாவை நசாராக்கள் எல்லாம் மீறி புகழ்ந்த மாதிரி நீங்க என்ன அந்த அளவுக்கு புகழ்ந்துடாதீங்க இன்னமான அபுதுன் நான் ஒரு அடிமை பக்கூலு அப்துல்லாஹி ரசூலுகு அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லுங்க அல்லாஹுடைய ரசூல் எது எப்படி அந்நியமான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லாஹ் அலைய செல்லுதான் எங்களோட வாழ்க்கையுடைய ரோல் மாடல் அவங்கதான் எங்களுக்கு முன்மாதிரி அல்லாவுடைய நபி சொல்லாஹ் அலைவ செல்லும் அவர்களுக்கு உதாரணம் ஒரு கட்கண்ட போல கட்கண்ட இல்ல எந்த பாகத்தை ருசித்தாலும் அது இனிக்கத்தான் செய்யும் நபி உங்களுக்கு உதாரணம் ஒரு கற்பதோ மாணிக்க கல்ல போல மாணிக்க கல்ல எந்த கோணத்துல வச்சு பார்த்தாலும் அதனுடைய பிரகாசம் வீசத்தான் செய்யும் நபியாவோட வாழ்க்கையில எந்த கோணத்தில் வச்சு பாருங்க ஒரு ஆமினாவுடைய மகனாக பாருங்க ஒரு ஆயிஷாவுடைய கணவனாக பாருங்க ஒரு பாத்திமாவுடைய தகப்பனாக பாருங்க ஒரு அசன் உசைனுடைய அப்பாவாக பாருங்க ஒரு போர் தளபதியாக பாருங்க ஒரு நீதிபதியாக பாருங்க ஒரு வைத்தியராக பாருங்க உள்ளங்கள் உடைஞ்சி வந்த ஏழை எளிய மக்களுக்கு நேசக்கரம் நீட்டிய மனித நேயம் படைத்தவராக பாருங்க உள்ளங்கள் உடைந்து வந்தவர்களுக்கு ஆலோசனை சொன்ன ஒரு கவுன்சிலராக பாருங்க ஒரு ஆட்டிடையராக பாருங்க ஒரு வியாபாரியாக பாருங்க ஏழை எளிய மக்களுக்கு அனாதைகள் அரவணைத்த ஒரு மனித நேயம் படைத்தவராக பாருங்க உங்களோட நம்பி என்ன செஞ்சேன்னு கேட்காதீங்க நீங்க நபி என்ன செய்யலன்னு கேளுங்க அந்த ரசூல் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளவர் என்று பரிசுத்தமான குரான் அல்ல சொன்னார் இணை கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய ரசூலுடைய மகப்பத் என்பது வருஷத்துல சில நாட்கள் ஒரு மாதத்துல இல்லாவிட்டால் வருஷத்துல ஒரு நாள் அந்த நபியுடைய முகப்பத்து வாரதில்லை ரத்த நாளங்கள் ஓடுற மாதிரி அல்லாஹுடைய நபியுடைய முகப்பத் ஓடிக்கொண்டே இருக்கு தந்த உணர்வு தான் இருந்துச்சு சஹாபாக்கள் தந்த உணர்வு தான் இருந்துச்சு பதில் போர்ல பதில் ஒரு சஹாபி முதல் முதல்ல வெட்டப்பட்டுட்டாங்க அப்ப உபயதாரர்கள் கால ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு நபி அவங்களுக்கு கூடாரம் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு ஹம்சார் அலி அல்லாஹ் அலி அலி அல்லாஹ் இந்த சஹாபிய தூக்கி கொண்டு நபி அவங்கள்ட்ட போறாங்க அன்சாரி கேட்டாங்க நபி அவங்கள்ட்ட யார் சூழலாம் எனக்கு ஷஹாதத்து கிடைக்குமா எனக்கு ஷஹாதத்து கிடைக்குமா நபி அவங்க அவங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்கும் அந்த நேரத்துல அவர் கவிதை படித்தார் என்ன கவிதை நல்லா விளங்கி கொள்ளுங்க எங்களுடைய நேசர் சல்லாஹு அலைவ செல்லும் அவர்களே நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைப்பதாக இருந்தா மூணு விஷயம் நடக்கணும் ஒன்று எங்களோட மனைவிமார்கள் ஒன்று அந்த நபியை சுத்தி உயிரில்லாத எங்களுடைய சடலங்கள் கிடக்கணும் ரெண்டாவது எங்கட மனைவிமார்களை நாங்க விதவையாக்கணும் மூணாவது எங்கட பிள்ளைகளை நாங்க அனாதையாக்கணும் இந்த மூணு நடந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஓனமா நாங்க நபியுடைய மேனியில கை வைக்க முடியும் சஹாபாக்குடைய முகப்பத்தை பத்தி பேசுவதாக இருந்தா அது ஒரு தனியான ஒரு தலை சஹாபாக்களுக்கு அந்த நபி மீது இருந்த அந்த மகப்பத் அனுசரில்லாக சொல்றாங்க நபி அவங்க நபி மாதத்துல தான் மூத்தாயினாங்க நபி அவங்க ரபி அவல் மாதத்துல மௌத்தாயினாங்க நபி அவங்கள கபூர்ல அடக்கி போட்டு வந்த நேரத்துல ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு சாபியாலும் பதில் சொல்ல முடியல அன்பும் முடியல இதுக்கு பிறகு முடியாது அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அதை மட்டும் வச்சு விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹுடைய நபியின் மீது அந்த சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சு அவர் கேட்ட கேள்வி அத்தாபத் அப்புசுக்கும் அந்த தொராத அலா ரசூல் இல்லா மனசை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அல்லாட ரசூலுக்கு மேல மண்ணள்ளி போட்டு <laughs> உங்களுக்கு மனசு வந்துச்சா உங்களுக்கு மனசு வந்துச்சா அட்டாவது சுறாவலா ரசூல் இல்ல அல்லாஹுடைய ரசூல் மீது மண்டலிப்போம் அந்த அளவுக்கு சஹாபாக்குடைய முகமத் எனவே நாங்கள் நியமான சகோதரர்களே ஏதோ வருஷத்துக்கு வருஷம் நதியவங்கள நினைவு கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத உண்மத்தாக நாங்கள் இருக்கக்கூடாது அல்லாஹுடைய நபியுக்கு ஆகப்பெரிய ஒரு மகப்பத் அதுக்கு ஆகப்பெரிய மகப்பத் அல்லாஹுடைய நபியுடைய சுந்தத்தாக எந்த தீனு இன்றைக்கு உலகத்துல நிலைமை எப்படி ஆகிட்டு ஒவ்வொரு நாய்களுக்கு உரிமை பேசுறதுக்கு உலகத்துல ஆக்கல் இருக்கு நாய்களுக்கு உரிமை பேசுறதுக்கு உலகத்தில் ஆக்கல் இருக்கு விபச்சாரம் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு ஆக்கல் இருக்கு ஓர்ந்த சேர்க்க சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு ஆக்கல் இருக்கு ஆனா அல்லாஹுடைய நபி சொல்லாஹு அலைவு செல்லம் கொண்டு வந்த தீன் இந்த உலகத்துல பரதேசியாக கொண்டு போகுது அந்த பரதேசியா போல தீனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை நாளை எந்த முகத்தோட அந்த நபிய போய் சந்திக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க நபி அவங்களுக்கு துவா எல்லா நபிமார்களும் துவா பாவிச்சுட்டாங்க எல்லா நபிமார்களும் பாவிச்சுட்டாங்க சொல்லப்பட்டுச்சு அந்த துவாவை பத்தி அவங்க சொன்னாங்க நான் அந்த துவாவை உலகத்துல பாவிக்க மாட்டேன் நாளைக்கு நாளையில என்ன உம்மத்துக்கு அப்படி எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு உம்மத்தின் மீது இறக்கம் எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு உம்மத்தின் மீது கவலை என்று சொன்னா அல்லாவே ஆறுதல் சொல்றார் நபியே நீங்க அந்த மக்கள் ஈமா கொள்ள மாட்டாங்க என்பதற்கான மௌத்தாயா பாக்குங்க இன்றைக்கு அந்த நபிய ஒரு கொலகாரனாக ஒரு தீவிரவாதியாக ஒரு காம பித்தனாக உலகத்தில் காட்டப்பட்டு கொண்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் சில முஸ்லிம்களுடைய மோசமான செயல்பாடுகள் கண்ணியமான சகோதரர்களே அந்த நபியை பத்தி பேசணும் அந்த நபிக்குடைய இறக்கத்தை பத்தி பேசணும் அந்த நபியுடைய அன்பை பத்தி பேசணும் மிருகங்களுக்கு இறக்கம் காட்டினவங்க பறவைகளுக்கு இறக்கம் காட்டினவங்க சொல்லுவாங்க எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்கு ஆனா நான் இமாம் ஜமாத்தா தொழுவிக்கக்குள்ள சுருக்கமா தொழுவிக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா பெண்கள் வந்திருக்கிறாங்க குழந்தைகள் அழுகுறாங்க குழந்தை அழுக சத்தத்தை கேட்டா அந்த தாயுடைய மனசு என்ன பாடுபடும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் தொழுகையை சுருக்கிறது அநாதைகளுக்கு கை கொடுத்தாங்க ஏழை அவங்களுக்கு கை கொடுத்தாங்க ஒரு சொந்தத்துக்கு போர்ல உலக வரலாற்றுல எல்லா காலகட்டங்களிலையும் எல்லா அரசாங்கங்களையும் போர் நடந்திருக்கு ஒரு சந்தர்ப்பத்துல எதிரி பட்டாளத்துல ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சஹாபி கொல்லப்பட்டவங்களுடைய பெண்களை எடுத்துக்கொண்டு அந்த கொல்லப்பட்டவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கமாக கொண்டு போற நேரத்துல நபி அவங்க எப்படி கண்டித்தாங்க உங்களுக்கு இரக்கம் இல்லையா உங்களோட உள்ளத்துல இரக்கம் கலட்டப்பட்டுட்டா அவரோட சொந்த காராக்கள் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க அந்த பெண்களை நீங்க அந்த பக்கம் கூட்டி போறீங்க உலகத்துக்கு தீவிரவாத சொல்ல வரல எங்கட நபி உலகத்துல பயங்கரவாதத்தை சொல்ல வரல எங்கட நபி உலகத்துல மன்னிப்ப சொல்லிக் கொடுக்க வந்தவங்க சாந்திய சொல்லிக் கொடுக்க வந்தவங்க சமாதானத்தை சொல்லிக் கொடுக்க வந்தவங்க மனித சொல்லிக் கொடுக்க வந்தவங்க ஈகையை சொல்லிக் கொடுக்க வந்தவங்க விட்டு கொடுக்க சொல்லிக் கொண்டு வந்தவங்க தன்னை விட அடுத்தவங்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவங்க இறக்கம் காட்டாதவனுக்கு அல்ல இறக்கம் காட்டா ஆட்டம் என்று சொன்னவங்க அந்த செல்லாம் வாலிவ செல்லும் நாம அவருடைய நாமத்தை பேசணும் ஒரு அகலாக்க பேசணும் அவர் தீன உலகத்துல பரத்துறதுக்கு முயற்சிக்கணும் என்ற சொந்த வாழ்க்கையில என்னோட குடும்ப வாழ்க்கையில அந்த நபியுடைய அந்த நபியுடைய அன்புல அந்த நபியுடைய முகப்பத்துல அப்படி அற்புதமாக இருந்தும் நாளைய கிராமத்துடைய நாளையில அந்த நபியுடைய தீனுக்காக அவங்க பாடுபட்டு நாளைய கிராமத்துடைய நாளையில அவர்களுக்கு நாங்க அந்த தியாகங்களை சமர்ப்பிக்கணும் அல்லாஹ் தாலா அந்த கூட்டத்துல நம் அனைவர்களையும் ஆக்கியிருப்பானாக ஆமீன் வாசல் தாவார்